என்று நான் வருந்துகிறேன் வருந்துகிறேன் பாவம் கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன்பால் பிறை சேர்ப்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏதாரோ பாவம் கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து எனக்கு என்ன வேணும் கரை சேர்ந்து அடியவர்கள்னர் எந்த கரையில சேர்ந்தவங்க ஏன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் திருக்குறள் அதனால அப்படி கரையினா எந்த கரையினா பிறவி கடை இந்த பிறவி கரையிலே கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன்னுடைய காட்சியோடு கூட அந்த அடியோடைய காட்சி எனக்கு கொடுத்து அடியேன்பால் பிறை சேர்ப்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ரொம்ப அருமை பிறை சேர்ப்பாலின் நெய் போல இப்போ பால் வந்து எப்படி நெய் ஆகுது இனிமே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி திருவாசகத்துலாம் பார்க்க போறோம் இப்ப இனிமேல்லாம் நடைமுறையில பார்க்க போறதில்ல இப்ப வாங்குற நெய்யும் நெய் எல்லாம் நெய் ஆமா ஆமா என்னென்னதான் மாவு போட்டு கலக்கிறான்னா கலக்கி வச்சு பிராணம் எடுத்துடுறான் பிறை சேர்ப்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ நீ எனக்கு அந்த அடிவர்கள் போல காட்சி கொடுத்து எனக்கும் காட்சி இருந்தா பரவாயில்ல பால் காய்ச்சி அதுல வந்து கொஞ்சம் ஆற வச்சு ஒரு மோரையும் விட்டு சரிங்களா விட்டுட்டு கொண்டு போய் இதுல வச்சிருவாங்க இதுல உடியில வச்சிருவாங்க அன்னைகளை வச்சிருவாங்க சரிங்களா அப்படி வச்சுட்டா அது போல அதுல என்ன நீங்க மறுநாள் மறுநாள் எல்லாம் அதுக்கு வந்து அந்த மாதிரி நீ எல்லாம் ஆகி காய்ச்சி கிச்சு ஆச்சரியம் நீங்க வெறுமனே அந்த காஞ்ச ஒண்ணு கொஞ்சோண்டு பாலையும் ஊற்றி வச்சுட்டீங்கன்னா கம்முன்னு இருக்கும் அது போல நீங்க ஒண்ணுமே பேசாம இருந்தா திரை சேர்ப்பாலின் நெய் போல அதாடா இல்ல மணிவாச மாண்புமிகு அமைச்சராயிருந்தும் பாத்தீங்களா அந்த நெய் காய்ச்சறது போக்குவரத்து தெரியுது என்று சொல்லலாம் அப்புறம் ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் ஏசா நிற்பர் என்னை இல்லை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசானிப்பர் என்ன சொல்றாங்க இவன் அடியவனா இருந்தா ஆண்டவன் ஆட்கொள்ள மாட்டாரா இது சும்மா ஒண்ணும் ஆளு அதனால அப்படின்னு இருக்கு என்று அடியவர்கள் என்ன சொல்லுவாங்க ஆமா ஏன் அவ்வளவுதான் நீ ஆட்கொள்ள நானும் பேசாம இருக்கேன் என்ன பண்றது யான் ஏசா என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் அங்க உண்மையடியவர்கள் உண்மை கடைச்சேராற்றுக்குன்னு என்ன ஏசுறான் இங்க இருக்கிற அடியவர்கள் என்னன்னு கேட்டா எத்தனை நாள் இந்த மாதிரி பெருமானையும் நோக்கி அழுதுகிட்டு இருக்காரு இந்த பையன் ஒண்ணும் பெருமான் செய்யலையே என்று சொல்லி இப்படி இப்படி சொல்லுவங்க இருப்பாங்களாம் அதனால பிறரெல்லாம் ஏசானி பேசானிப்பர் இங்கே இந்த இங்க பாத்தீங்கன்னா என்ன அடியவர் பத்தியா என்ன இந்த ஊர்ல இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அடிவன் என்று பேசுவார் அங்க இருக்கவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஏன் கொஞ்சம் வர்றாங்க மனுஷன் என்று சொல்லிட்டு ஒண்ணு ஏசா நிற்பலாம் இப்படி யான் தானும் பேனா நிற்பேன் நின்னருளே யான் ஆனா எனக்கோ எப்படா உடைய திருவுருள் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும் நான் நினைத்து கொண்டே வேற இருக்கிறேன் இல்லைங்களா எனக்கு அந்த உன்னுடைய அருள் பெற்றால் தேவலாம் இருக்கு இப்படி நீ தேச தேசன்னா எல்லா உலகம் இருக்கின்றவனின்னு அர்த்தம் தேச தேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் நேசரா ஆமா ஆமா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயின் நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் இங்கே கைலாயத்துல அருமையான இருப்ப அம்மாவும் கூட இருப்பாங்க உன் முன்னால் என்ன இந்த அடிவள் எல்லாம் அப்படியே இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாரு சிரிப்பார் தளிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டும் திருவார்த்தை விரிப்பார் மெச்சுவார் இப்படிலாம் இருக்கும் இங்கே அங்க மேல் உலகத்துல அந்த மேல் உலகத்துல அந்த அடியோர்கள் எல்லாம் உன்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருமைப்பாடு இருக்குது அது ரொம்ப அருமை அதனால நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க திருவோலக்கம்னா அந்த கொலு கொலுன்னு என்னன்னா நீங்க மடத்துலதான் ஒரு கால வகுப்பு வந்தீங்கன்னா குழு ஒரு நாள் இருக்கும் ராத்திரி அந்த மாதிரி வருவாங்க அதான் திருவோலக்கம் திருவோலக்கம்னா அன்னைக்கு வந்து எல்லா காரியத்திலும் வந்திருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற மடத்தில் இருக்கிறவங்கலாம் வந்திருப்பாங்க திருவாரூதுறை அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மூணு மணிக்கு கூட்டத்தை பெரிய கூட்டமாக இருக்கும் அந்த தான் அந்த மாதிரி எல்லோரும் இருக்க அவங்க அப்படி வீட்டில் இருக்கின்ற இடம்னா திருவோலக்கம்னு பேர் திருவோலக்கம் அந்த திருவோலக்கம் காண அப்படிப்பட்ட அந்த அருமையான காட்சியை சேவிக்க இந்த சேவிக்கங்கிறது என்ன கேட்டீங்கன்னா பெரும்பாலும் வைணவத்தில் அதிகமா இருக்கும் இல்ல அவங்க சேவிச்ச சேவிச்சேன்னு சொல்லுவாங்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காயே இனியேனும் எனக்கு அந்த திருவோலக்கத்தை காணும்படியான புண்ணியத்தை எனக்கு வழங்கணும்பா என்கிறார் இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனி பாருங்க இறங்கும் நமக்கு நிச்சயமா நம்ம அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்கிறோம் பெருமான் இன்று இல்லையானால் நாளை நாளையினாலும் மறுதனம் கண்டிப்பா செய்வான் என்று நான் இருக்கிறேன் ஏமாந்திருப்பேனி என்னது இந்த ஏமாந்திருப்பேன்னா ஏமாந்து போனேன்னு அர்த்தம் இல்ல ஏமம் ஆர்ந்து இருப்பேனி ஏமம்னா எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியில் இருக்கேன் அட இன்னைக்கு இல்லைனாலும் நாளை நாளை மேல நாளை நிச்சயம் அந்த காட்சியை பார்ப்போம்னா ஆமா அந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் ஏமம் ஆழ்ந்து இருப்பல் ஏமாந்திருப்பேன்னு அர்த்தம் சரிங்களா வேற மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது ஏமாம் ஏமாந்திருப்பேனி நீ என்ன செய்தாய் அருண் கற்பனை கற்பித்து ஆண்டாய் அருங்கற்பனை என்றால் என்னன்னு எனக்கு உன்னை பற்றி உணர்ச்சி உணர்த்தி தன்னை உணர்த்தி என்னையும் உணர்த்தி என் நான் உன்னை எப்படி அடைய வேண்டும் என்பதையும் உணர்த்தி அதெல்லாம் தான் அந்த மூன்றையும் உணர்த்துவது மூன்றை உணர்த்துவது தான் அருண் கற்பனை கற்பித்து ஆண்டாய் எல்லாம் எனக்கு காட்சி கொடுத்து என்னை நீ முன்ன ஆட்கொண்டாய் ஆனா நான் இப்பொழுது ஆட்கொண்ட நீ என்னை அண்ணை விட்டு பிரிந்த நீ மீண்டும் விட சேரல என்னை நானும் நானும் வந்து சேரவும் முடியல இப்ப நான் எப்படி இருக்கேன்னாரு ஆழ்வாரிலி மாடு ஆவேனும் ஆழ்வாரிலி மாடுன்னு இப்ப மாடு இருக்குன்னா அந்த மாட்டுக்கு சொந்தக்கார வீட்டுல அந்த மாடு கட்டி இருந்ததுன்னா பராமரிக்கப்படும் ஏ ஏ ராத்திரி இப்படி ஒண்ணு கட்டப்பா மழையில வருமாட்டிருக்குது இவனு கட்டு புள்ள போடு நல்லா கட்டினியா அந்த தண்ணி சாயந்தரம் குடிக்க குடிக்க வச்சியா எல்லாம் குடிக்க வச்சேன் புல்லு போட்டு போவான் யாரு ஒருத்தனுக்கு உரிய மாடுன்னா யாரு யாருக்கும் உரிய மாடல்ல ஊர் பொது மாடு அது என்ன பண்ணுவேன் இவன் ரெண்டு சாத்துவேன் ஏ நம்ம ஊர்ல இருக்க வைக்கல தின்ட்டு போகுதுராது எட்டா எடுத்தா அடுறா அப்படிமா அது அடுத்த வீட்டுல போய் அங்க போய் தண்ணி குடிச்சுன்னா ஏ அந்த மாடு தண்ணி குடிக்குதான் நல்லா சாத்துறாமா பாவம் ஆழ்வாரிலி மாடாவேனும் சொந்தக்காரல் இல்லாத மாடு எப்படி கஷ்டப்படுமோ அங்க இங்க ரெண்டு புல் வைக்கும் ரெண்டு அடிப்பான் இங்க தண்ணி வாய் வைக்கும் அடிப்பான் இதான் கண்டது பாவம் இப்படி நான் இருக்கலாமாப்பா பாருங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து பாண்டதுனால மாடு கண்ணு போக்குவரத்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த காலம் அந்த காலம் இப்ப என்னமே இதெல்லாம் இந்த நினைக்கிறேன் இந்த ஆழ்வாரிணி மாடாவேன்னு ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு அது என்னது ஆழ்வாரிணி மாடு மாடுங்கிறார் அப்படி அப்படி போகும் ஆழ்வாரிணி மாடு ஆவேனும் இந்த மாடுங்கிறதுக்கு மாடுங்கிற பொருளும் உண்டு மாடுன்னா செல்லும் கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அங்க செல்லும் மாடுன்னா பக்கம் பக்கம் இப்ப இங்க மாடு நின்றதோர் மணிமலச் சோலையை மறிவி தேடுவேன் அனுமன் எல்லாத்தையும் தேடிவிட்ட இலங்கையில இந்த அசோகவனத்துலதான் தேடல எங்க பிராட்டியும் மாடு நின்ற அம்மணி மலச்சோலையை மருவி இந்த மலை இங்க இருக்குது இந்த இலங்கை அப்படியே அடியோட எடுப்பேன் எடுத்து தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு தான் யாரு அனுமன் அனுமன் அனுமன் கம்பன் கம்பன் தான் ஒவ்வொருத்தரும் சிங்கம் தான் அங்க மாடுன்னா பக்கம்னு அர்த்தம் மாடு நின்ற நீ மலர் எதிரில் முடியாத அந்த அசோகவனத்தை பார்த்து என்ற அர்த்தம் சிவ சிவ இப்படி எல்லாம் அல்ல அந்த மாடுங்கிற சொல்ல அப்படி வச்சிருக்காங்க இருக்காங்க எனவே இங்கே ஆழ்வார் என்னது எந்த இங்க இங்க இருக்கு நெருங்கும் அடியார் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்றருளாயே அதனால நீ என்ன செய்யணும்னு கேட்டா நீ நீ வந்து நல்லா அருமையா கைலாயத்துல அந்த அடிவரோடு கூட மகிழ்ச்சியா இருக்கணும் அந்த இடத்துல என்னை அழைச்சிட்டு போய் தாப்பா நீ என்னமே இங்கே இருப்பியா சமத்து என்று என்ன தட்டி கொடுக்கணும் என்னைப்பா அப்படி செய்வே என்று கேட்கிறார் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கல்லவா மாண்புமிகு அமைச்சராகவே தெரியல இது அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சல் என்பாராரிங்கு மணி ஒன்பதுலையா அரிஜாமல முடி வச்ச அருளாதொடிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாராரிங்கு பெருமானி நீதான் கருணைக்கடல் அருள வேணும் என்ன நான் நான் அடியவன் எனவே அடியவனாய் என்னை நீயே ஆளாவிட்டால் நீ யாருப்பா எனக்கு இருக்கிறா பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னி நீ ஒரு ஏற்கனவே என்னை ஆட்கொண்டதுனால தான் நான் உன்னை அடியவனானே இல்லைன்னா நான் எங்க இருந்திருப்பேன் அரசியல்லே இருந்திருப்பேன் அமைச்சனாவே இருந்திருப்பேன் நடிகை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேர்த்தும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமி பெரிய அரிய பரஞ்சோதி தெய்வகந்தா பாப்பா அலறிட்டார் நீ ஏற்கனவே என்னை ஆண்டதுனாலதான் அந்த உரிமையோடு இப்ப நான் கேட்கிறேன்ப்பா இல்லைன்னா என்ன செய்வேன் பொருளா என்னை பூந்தாண்ட பொன்னி பொன்னம்பல கூத்தா தில்லைச்சித்தமிழத்தில் இருக்கிற பெருமானி மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை நீ என்னை என்று நீ என்னை ஆண்டு நீ கைவிட்டாயோ அன்றையிலிருந்து உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் எங்கேயும் வேற யாரையும் நினைக்கலையப்பா அதே சிந்தனை தானே மருடார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேணி வா என்று உன் பெருடார் கூட்டம் காட்டாயில் செத்தே போனால் சிரியாரோ பாவம் இல்லை நீ மட்டும் நான் இவ்வளவு தூரம் கடினப்பட்டு வருந்தி வருந்தி வேண்டியும் நீ ஒரு காலையில் இல்லை என்னை அழைச்சிட்டு போய் அந்த கைலாயத்துல இதான்ப்பா கைலாயம் இங்கதான் நான் உட்கார்ந்துருப்பேன் இங்கதான் உங்க அம்மா உட்கார்ந்துருப்பா யாரு பார்வதி அடியாரெல்லாம் இவருக்கு உட்கார்ந்துருப்பாங்க அவங்க எல்லாம் சிரிப்பார் கழிப்பார் இப்படி இருப்பாங்க நீ என்னமே இருக்கிறியா என்று எனக்கு ஒரு நாளாவது காட்டணும்பா நீ அப்படி காட்டல நான் இப்படி இறந்து போனேன் செத்தே போனால் சிரியாரோ ஊர்ல இருக்கும் நான் இப்படி சொல்லி சொல்லி நீ எனக்கு அருளாமல் இருந்து நானும் ஒரு காலத்துல உயிரை விட்டுட்டேன்னா பாரியா பாவம் ஒரு ஆளு மணிவாசகர்னு வருந்தி வருந்தி வருந்தி வருந்தி இங்க வந்து என்னை காட்ட கேட்டிருக்காரு இந்த பெருமானி எல்லாருக்குமே கல்லாணிக்கு கரும்பு கொடுத்தார் நாரைக்கு முத்தி கொடுத்தார் அந்த ஒரு மனுஷனுக்கு அந்த அறிவருக்கு காற்றிருக்கப்படாதா என்று உன்னை சிரிப்பாங்க செத்தே போனால் சிரியாரோ இவ்வளவு கருணை கடல்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஆன்மா அப்படி அழுது சேர்ப்பான் அவருக்கு அருள் செய்திருக்கலாமே என்ன போய் ஆண்டவனாவது சிவபெருமானாவது என்று சிரிப்பார் அதனால செத்தே போனால் பிரியாரோ அருமையான பாட்டு இந்த பிரிவாற்றாமை அல்லவா இப்ப இவர் இங்க பிரிந்து இங்க இருந்தாலும் கூட அங்க கைலாயத்துல எல்லா அடிவரும் எப்படி இருப்பாங்க ஆண்டவனோட அடாடாடா என்று நினைச்சு அதை நினைக்கிறார் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் மெச்சுவார் கேட்பார் மெச்சுவார் கைலாயத்திலே பெருமான் இருப்பார் அதுக்கு முன்னால் அந்த எல்லாம் இருப்பாங்க அந்த எல்லாம் பாத்தியா இவ்வளவு நாள் தள்ளி பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருணி மெஞ்ஞானமாகி விழுகின்ற மெச்சுடரி என்பார் பெருமானி இந்த பொய்யுலகத்தை எல்லாம் விட்டு இந்த உலகத்திற்கு வந்து நீ ஞானமே வடிவாக இருந்து எங்களுக்கு காட்சி தருகிறாய் அடாராம் என்று மகிழ்ச்சியாலாம் சிரிப்பார் வாய் விட்டு சிரிக்கிறாங்களாம் கழிப்பார் நீங்க இலக்கியங்கள்ல சிரித்தல் கழித்தல் ரெண்டும் பொருள் ஒண்ணுதான் எப்ப தனித்தனியா வந்தா இங்க ரெண்டும் சேர்ந்து வருது சிரிப்பார் கழிப்பார் அப்ப கொஞ்சம் பொருள் வேறுபடும் நீங்க சிரிப்பாருங்க இடத்துல வந்து கழிப்பார் வந்தாருன்னா சிரித்தார்னு சொல்லுவோம் கழிப்பாருங்க இடத்துல வந்து சிரித்தார்னு சொல்லுவோம் இங்க ரெண்டுமே சேர்ந்து வருகின்ற பொழுது அப்ப சிரித்தல் வேறு கழித்தல் வேறு என்று தெரியும் அப்ப சிரிப்பார் பற்கள் எல்லாம் தெரியும்படியாக வாய் விட்டு சிரிப்பார் கழிப்பார் உள்ளத்துல மட்டும் மகிழ்ச்சியா இருப்பார் அப்ப உள்ளத்தில் மகிழ்ச்சி கொள்வது கழித்தல் வாய் விட்டு சிரிப்பது சிரிப்பு அப்போ வாய் விட்டும் சிரிப்பார்கள் மனதினாலும் கழிப்பார்கள் இந்த கழித்தல்ங்கிறது அந்த மாதிரி உரை செய்யணும்னு யார் சொன்ன திருக்குறள் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் இல் காமத்திற்கு உண்டு காமத்து பாடல் உண்டு உள்ள கழித்தலும் மனதுக்குள்ள மட்டும் மகிழ்ச்சிப்படுவது கழித்தல் போற போக்குல திருக்குறள் உரையும் சொல்லுகிறது உரையும் சொல்லுகிறது உள்ள கழித்த அப்ப மனதுக்குள்ள மட்டும் மகிழ்ச்சிப்படுவது கழித்தல் நல்ல வாய் விட்டு சிரிப்பது சிரிப்பது அப்ப இரண்டு முறையில மகிழலாம் அப்ப ஒரு சொல்ல சொல்லும் போது எதையும் நடந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லிட்டு போது மனதுக்குள்ள மட்டும் நினைச்சு மகிழ்த்தாங்கன்னா அது கழித்தாருன்னு சொல்லணும் ஆனா நாலு பேர் கூட நேற்று நடந்தது ஏப்பா இன்னும் நினைச்சா சிரிப்பு வருதாப்பா அடாராடா என்று சிரிப்பாரு அப்போ வாய் விட்டு சிரித்தல் சிரித்தல் மனதில் மட்டுமே மகிழ்தல் கழித்தல் அப்ப சிரிப்பார் வாய்விட்டும் சிரிப்பாரெல்லாம் பெருமானுடைய கருணை நினைத்து கழிப்பார் மனதுக்குள்ளேயே நினைத்து கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன் நின்ற இப்பத்தரை இது எங்க இருக்கு அப்படி சுவாமி தான் கழித்து கலந்ததோர் காதற் கசிவால் காவிரி வாய் குளித்து அவங்களுக்கு திருவியாத்துல போய் அந்த ஆத்துல குளிக்கும் போது புறப்பட்டு போகும்போதே திரு ஐயாரப்ப நினைச்சுட்டு போகலாம் அது அந்த அந்த அந்த கழிப்பு கலந்ததோர் காதல் கசிவோடு அந்த உள்ளத்துல அப்படியே கலந்து போயிட்டுதான் ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பா என்று மனதில் நினைத்து நினைத்து நினைத்து அந்த ஐயாரப்பரை நினைந்து வந்தனால அந்த கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரி வாய் குடித்து தேனிப்பார் அது என்னன்னு கேட்டா தேனிப்பார்னா அந்த நாக்கு சுடைக்காம விட்டுறது ஏ அது எப்படி இருந்ததுன்னா அப்படின்னு அந்த நாக்கில சொட்டுறது அந்த நாக்க மட்டுமே தொட்டு தொட்டு சொல்லி பாருங்க அதுதான் தேனிப்பார் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் இது தனித்தனியா மகிழ்ச்சி அப்புறம் காலையில எல்லாம் கோயில்ல இது பெருமான்னு நினைச்சிட்டு திரும்ப எல்லாம் சேருவாங்களாம் சேர்ந்து சேர்ந்து பேசுவாங்களாம் இல்ல தனித்தனியா கழிப்பார் சிரிப்பார் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு சரி காலையில அதெல்லாம் தனித்தனியா எப்பவுமே சிவபூஜை பண்ணும்போது தனியா தான் பண்ணணும் திரும்ப இந்த மாதிரி எல்லாம் ஏதேனும் திருவாச பற்றியோ அல்லது திருமுறை பற்றி பேசும்போது சேர்ந்து பேசிட்டு இருக்கலாம் அப்ப சிவபூஜை செய்கின்ற பொழுது அந்த ஆன்மா அந்த பெருமானோட செய்யணும் அதெல்லாம் அந்த சிரித்தல் கழித்தல் தேனித்தல் எல்லாம் தனித்தனியாக இருந்து இந்த திரண்டு திரண்டு என்ன சிவபூஜை ஆயிட்டுதானார் ஏதோ திருவருள் இன்னைக்கு கூட்டு வச்சு சிவபூஜை இப்பதான் ஆச்சு விட அடியேனும் சிவபூஜை எல்லாம் முடிச்சுட்டேன் வாங்க அப்படின்னு சொன்னா சேர்ந்து இரண்டு இரண்டு காலையில் அந்த மாதிரி சில சில சேருவாங்களாம் அதே போல மாலையில சிவ வழிபாடுலாம் செய்துட்டு சிவ வழிபாடு செய்யும்போது தனித்து இருப்பாங்க சிவ வழிபாடு செய்து முடிச்ச பிறகு மீண்டும் திரண்டு காலையில ஒரு தரம் சேர்ந்திருப்பாங்க மாலையில ஒரு தரம் சேருவாங்க என் திருவார்த்தை விரிப்பார் ஆனா சேர்ந்தாலும் சரி தனியா இருந்தாலும் சரி வேற எதுவும் தெரியாது எது பெருமான் தான் தெரியும் அவங்களுக்கு ஏனுங்க கைலாயத்துல அடா அடா அடா என்ன அருமையான கைலாயம் என்று கைலாயத்தை பற்றியும் கைலாயத்தில் இருக்கிற பெருமானை பற்றியும் செய்வாங்களாம் திரண்டு திரண்டு காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்ந்திருப்பாங்க அப்புறம் பிரிவாங்க அப்புறம் மாலையில் ரெண்டு மணி நேரம் சேருவாங்க பிரிவாங்க அப்புறம் ராத்திரி பத்து மணிக்கு சேருவாங்க ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருந்து படுப்பாங்க வேற வேலை பாடும் பணியே பணியாகும் எனவே பெருமானே என்னை திருப்பெருந்துறையில் விட்டுட்டு போனியே ஆனா என்னோட இருந்த எல்லாம் எப்படி இருப்பாங்க என்னென்னமா இருப்பாங்க சிரிப்பாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க வாயில் அப்படியே சொட்ட சொட்ட அடாராடா என்ன கைலாயம் என்ன பெருமான் அடாராடா என்று நாக்கள் அப்படியே சொட்டுவார்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று சேர்ந்து பாடுவார்கள் இப்படி எல்லாம் இருப்பார்களே பிறண்டு பிறண்டு உன் பெருவார்த்தை விரிப்பார் கேட்பார் பாருங்க விரித்துரைப்பவங்க ஒரு ஒரு கேட்கிறவங்க பலரா இருப்பாங்க அப்புறம் தாங்கள் தான் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று சொன்னா அவர் விரித்துரைப்பார் மற்றவங்க கேட்பாங்க மாற்றிக் கொள்வார்கள் கேட்பார் மெச்சுவார் ரொம்ப அருமையான சொல்லுங்களா மெச்சுவார் மெச்சுதல்ங்கிறது உலக சொல்லு என்ன மெச்சுவார் பெருமானை போல இனி ஒரு ஆள் எங்க இருக்க போறாங்க அதனாலதான் பாருங்க திருவாசகத்துல தேனாய் இன் அமுதமுமாய் சித்திக்கும் சிவபெருமான் எப்படி திதிப்பாரான் தேனாய் எனவே வெவ்வேறி இருந்து உன் திருநாமம் தரிப்பார் திருநாமம் நமக்கு உபதேசிக்கப்படுகிற மந்திரம் ரெண்டுல ஒன்னா இருக்கும் ஒன்று சிகரத்தை வைத்த மந்திரமா இருக்கும் எது சிவாயம் அல்லது நகரத்தை வைத்த மந்திரமா இருக்கும் நம்ம சிவாயம் இந்த ரெண்டு தான் நமக்கு ஜெவமன்னு சொல்லுவாங்க குருநாதர் சிவபூஜை செய்கின்ற பொழுதோ அல்லது நம்ம அனுஷ்டானம் செய்கின்ற பொழுதோ தனித்திருக்கணும் அதான் வெவ்வேறு இருந்து தனித்தனியாக இருந்து உன் திருநாமம் தரிப்பார் அப்படிலாம் இருப்பாங்க எங்கே கைலாயத்துல பொன்னம்பலத்து ஆடும் தலைவா என்பார் சில பேருக்கு சில ஊர் இருக்கும் சில பேருக்கு திருவண்ணாமலையே இருக்குன்னு சொன்னா எங்க போய் நின்றாலும் உட்கார்ந்தாலும் அண்ணாமலை யாரு அண்ணாமலை சிவசிவா அண்ணாமலை அப்பா அப்படி இருக்கும் சில பேருக்கு நடராஜா நீதான் அப்பா நடராஜா நீதான் நடராஜா சில பேருக்கு என்ன முருகா நீதான்ப்பா எனக்கு யாருப்பா இருக்கா முருகா இப்படி அவரவர்கள் தாம் தாம் பயின்ற எதுவோ அல்லவா அதை அப்படியே கொள்வாங்க அதனால அங்க இருக்கவும் என்னன்னு கேட்டீங்கன்னா பொன்னம்பலத்து ஆடும் கூத்தா என்பார் ராஜா பொன்னம்பலத்துல இருந்து எப்பொழுதும் ஆடிக்கொண்டு இருக்கியப்பா இந்த ஆன்மாக்கள் எல்லாம் கரையேறுங்கிறதுக்காகத்தானப்பா நீ ஆடிட்டு இருக்கிற மணி என்ன மணக்கண்ணால் பாருங்க இன்னைக்கு தரிசனம் இரண்டாம் கால தரிசனம் சிதம்பரநாத ராஜா ஏ பொன்னம்பலத்து ஆடும் கூத்தா என்பார் இப்படிலாம் பெருமானி நீ என்னை அழைத்து என்னை விட்டு விட்டு மற்ற அடியாளை அழைத்து கொண்டு போனியார்களே அந்த அடியாளெல்லாம் இப்படி அல்லவா மகிழ்ச்சியா இருப்பாங்க கைலாயத்துல நான் மட்டும் இப்படி தனியா பிரிந்திருக்கணேப்பா பிரிந்திருக்கணே நான் என்ன செய்வேன் என்று சொல்லும் போது அவர் முன்னே நரிப்பாய் நரிப்பாய்னா துன்ப தாக்குதல் அர்த்தம் என்ன துன்பம் உன்னை பிரிந்து விட்டேனே பிரிந்து விட்டேனே பிரிந்து விட்டேங்கிற அந்த பிரிவு துன்பம் நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ என்னை சேர்ந்த அடிவர்கள் எல்லாம் சிரிக்கவும் கழிக்கவும் மகிழவும் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிக்கவும் மெச்சவும் இருக்கும் போது நான் மட்டும் இப்படி இருக்கணும் நரிப்பாய் நாயின் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே இனியேனும் அந்த அடியரோட கூட்டி எனக்கு அந்த இன்பத்தை தாப்பான் என்று அடுத்து நல்காதொழியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயனி நீர் மல்கா வாழ்த்தா வாய் குடரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி நல்காதொழியான் நமக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நமக்கு பெருமான் அருள்வான் நாளை இல்லைன்னாலும் நாளை மறுதன் அருள்வான் என்று அப்ப நான் உன்னை என்று நீ என்றாவது என்னை எனக்கு அருள் செய்வாய் நினைச்சுதானப்பா நான் எங்கிட்டு இருக்கேன் நீ நான் அப்படி இல்லாம இருப்பியா எனக்கு என்னைக்கா அருள் செய்யலவா எனவே நல்காதொடியான் நிச்சயம் நமக்கு வந்து அருள் தராமல் இருக்க மாட்டான் நம்முடைய பெருமான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி அது என்ன நாமம் சொல்லி என்று சொல்லணும் பிதற்றிங்கிறது அது என்னது பரிமையான மாதிரி இருக்கும் உரை எழுதினாங்கன்னா நாமம் நவிற்றி என்னாது பிதற்றி என்றார் பல்காலம் பல்வாறு பல்வேறாக சொல்லுதல் சொல்லுதலின் மாட்டாங்க எனவே நாமம் நல்காதொழியான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி உன் திருவேந்தலத்தை சொல்லி நயன நீர் மல்கா கண்கள் நயனம்னா கண்கள் கண்கள் தண்ணி அப்படி தானா வந்துடுதான் காதலாகி கசிந்து தண்ணீர் மல்கி ஓதுவாரதனை நன்னறி குவித்தது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே யாரு அப்பர் சுவாமி அதனால இப்படியெல்லாம் எனவே மல்கா கண்ணில் தண்ணீர் வர வாழ்த்தா வாழ்த்தானா வாழ்த்தின்னு அர்த்தம் வாய் குடரா வாய் குடரின்னு அர்த்தம் வாய் குடரா வணங்கா வணங்கி என்று பொருள் என்னவா வணங்கி மனத்தால் நெறிந்து உருகி இப்படி எல்லாம் அதை என்ன செய்யணும் நல்ல கண்ணீர் மல்க வாழ்த்தவும் வேண்டும் அதனால வாழ்த்த வாழ்த்த வாழ்த்த வாழ்த்த வாயானது சொல்லி சொல்லி சொல்லி வாய் சமயத்தில் குளருமா வாய் குளரவும் வேண்டும் நல்ல மனதினால உடம்பினால வணங்கவும் வேண்டும் மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் பொன்னம்பலம் பொன்னம்பலம் பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று சொல்லி ஒல்கான ஒல்குதல்னா தளர்ச்சி போறது என்ன தளர்ச்சினா சொல்லி சொல்லி சொல்லி தளர்ந்து போகுது ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் பெருமானே இந்த ஆன்மாவுக்கு நீ அருள் செய்ய வேணும்பா என்னை உடையானி ஏன்பா எங்கிட்ட கேட்கிறேன்ங்கிறியா என்னை அடிமையா உடையவன் நீ தானே ஊர்லயா இருப்பேன் கேட்பேன் ஊர்ல இருக்கவங்களாம் எனக்கு உடையவன் அல்லவே நீ தான் எனக்கு உடையவன் உனக்கு அடியவன் நான் தான் ஆனா உன்னிடத்துல தானே கேட்பேன் என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையாக அதை பாடி நிறைவுபடுத்துகிறார் சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே கோணிய பிறை சூடியை கோணிய பிறை சூடியை கோணிய பிறை சூடியை கரையூரிப்பாண்டி கொடுமுடி கோணிய கரை சூடியே கரையூரில் பாண்டி கொடுமுடி கோடிய புரை சூடியே கரையூரில் பாண்டி கொடுமுடி பெரிய பெருமா